ஹதீஸ் இருநூற்றி பதினொன்று அப்துல்லாஹிபின் ஆஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவனின் நாவிலிருந்தும் அவனின் முஸ்லிம்கள் அமைதி பெற்றுவிட்டால் அவனே சிறந்த ஆவான் அல்லாஹ் தடுத்துள்ளவைகளை விலக்கிக் கொள்பவனே முஹாஜிர் ஆவான் என்று நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று பூஜ்ஜியம் முஸ்லிம் நான்கு பூஜ்ஜியம்